ரிபுகீதை நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் பரமசிவ கருணைக்கு முக்கிய ஹேத்துவான நிதித்தியாசனமுடன் இந்நூலின் மகத்துவம் சொல்லி முடிக்கும் அத்தியாயம் இந்த விதம் தான் செய்த உபதேசத்தால் இருமையிலா கண்ட போதம் பெற்று தொந்தமுறும் பந்தமெலாவுடனே தீர்ந்து தூய பரமானந்தம் அனுபவித்து புத்தியிலோர் சலனமில்லா நிதாகன் தன்னை புறையற்ற அறிவு முனிவன் பரிவாய் நோக்கி சந்ததமும் சகலர்க்கும் ஹிதமேயாக சாரமதாய் மீளவும் இவ்வசனம் சொல்வான் உத்தமமா மகண்ட பர ஞானம் பெற்று உலக முதல் வாசனைகள் அனைத்தும் நீங்கி அத்வைதானந்த மிகும் ஜீவன் முக்தி அடைந்தவனாய் கிருத கிருத்தியன் ஆனாய் மைந்தான் புத்தி மிகுந்துலகிலுள்ள முமுட்சுவெல்லாம் பூரணமாம் சிவகருணை பொருந்து மட்டும் நித்தமுமே ஆதரவாய் இடைவிடாமல் நிதித்தியாசம் செய்யும் வகையை நிகழ்த்த கேளாய் நான் தானே அழிவற்ற சத்ஸ்வரூபம் நான் தானே அமலமதாம் சித்ஸ்வரூபம் நான் தானே ஆனந்த கனஸ்வரூபம் நான் தானே அகண்டேக ரசஸ்வரூபம் நான் தானே கண்டபர ஆத்மரூபம் நான் தானே அமல பர சிவஸ்வரூபம் நான் தானே பர பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே நிர்குணமாம் பிரம்மரூபம் நான் தானே நிர்மலமாம் பிரம்மரூபம் நான் தானே நிஷ்களமாம் பிரம்மரூபம் நான் தானே நிஷ்கிரிய பிரம்மரூபம் நான் தானே நிச்சலமாம் பிரம்மரூபம் நான் தானே நிரஞ்சனமாம் பிரம்மரூபம் நான் தானே நிறைந்த பரபிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே நிராமயமாம் பிரம்மரூபம் நான் தானே நிராவரண பிரம்மரூபம் நான் தானே நிரந்தரமாம் பிரம்மரூபம் நான் தானே நீக்கமிலா பிரம்மரூபம் நான் தானே நிர்பயமாம் பிரம்மரூபம் நான் தானே நிரதிசைய பிரம்மரூபம் நான் தானே நிகரில் பர பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே நித்தியமாம் பிரம்மரூபம் நான் தானே நிலை பெற்ற பிரம்மரூபம் நான் தானே சத்தியமாம் பிரம்மரூபம் நான் தானே சலமற்ற பிரம்மரூபம் நான் தானே அத்வைத பிரம்மரூபம் நான் தானே அயலற்ற பிரம்மரூபம் நான் தானே சுத்த பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே நாசமிலா பிரம்மரூபம் நான் தானே நவை மறுவா பிரம்மரூபம் நான் தானே பாசமிலா பிரம்மரூபம் நான் தானே பங்கமுரா பிரம்மரூபம் நான் தானே சாஸ்வத பிரம்மரூபம் நான் தானே சங்கமிலா பிரம்மரூபம் நான் தானே நேசபர பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே அகிலமுமாம் பிரம்ம ரூபம் நான் தானே அனைத்துமில்லா பிரம்ம ரூபம் நான் தானே இகழ்விலதாம் பிரம்ம ரூபம் நான் தானே ஏகபர பிரம்ம ரூபம் நான் தானே சுககணமாம் பிரம்ம ரூபம் நான் தானே சுத்த பர பிரம்ம ரூபம் நான் தானே துகளில் பர பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே சண்மயமாம் பிரம்மரூபம் நான் தானே சதானந்த பிரம்மரூபம் நான் தானே சின்மயமாம் பிரம்மரூபம் நான் தானே சிதாகாச பிரம்மரூபம் நான் தானே நன்மயமாம் பிரம்மரூபம் நான் தானே நானா பிரம்மரூபம் நான் தானே நின்மலமாம் பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் நான் தானே நித்திய பர பிரம்மரூபம் நான் தானே சுத்த பர பிரம்மரூபம் நான் தானே புத்த பர பிரம்மரூபம் நான் தானே முக்த பர பிரம்மரூபம் நான் தானே திருப்த பர பிரம்மரூபம் நான் தானே சித்த பர பிரம்மரூபம் நான் தானே நிமல பர பிரம்மம் என்றே நழுவாது நிதித்தியாசம் செய்ய வேண்டும் வெகுவிதமாய் விளம்பியன வேதாந்தத்தில் விதித்த மகா வாக்குகளின் பொருளை இங்கு அகமனிஷம் அகண்ட பர பிரம்மம் என்றும் அகண்ட பர பிரம்மம் அதே அகம் அதென்றும் விகலமர வெகு காலம் பிரியமோடு வேறறவே நிதித்தியாசம் செய்வோருக்கே மிக அரிதாம் பரமசிவ கருணை உண்டாய் மெய்யுணர்வானந்த பரஜானம் தோன்றும் ஆதலினால் உலகிலுள்ள முமுட்சுவெல்லாம் அத்தியந்தம் ஆதரவோடாசான் முன்பாய் வேதமுடி விதித்த மகா வாக்கியத்தின் வேறற்ற கண்டார்த்த நிர்ணயத்தை நீதியுடன் கேட்டதனை மனநம் செய்து நிரந்தரமாய் மற்றதனை நிதித்தியாசித்தேன் சாதகமாம் சிவன் அருளால் அகண்ட ஜானம் சார்ந்ததனால் மோட்ச சுகம் சார வேண்டும் ஆசிரியன் முன்பாக கண்டார்த்தத்தை அடைவாக அறிவுற்ற மானானந்த தேசிகனை திரவியமே முதலிருந்து திருடமான லோபத்தால் பூசியானேன் மோசனமே இல்லாதவனாய் கும்பி பாக முதலியதில் வீழ்ந்திடுவன் நாதலாலே தேசிகனை ஆவி பொருள் ஆக்கையாலே தினதினமும் பூஜிக்க வேண்டுமானான் இந்த விதருள் வடிவாய் எழுந்த ஈசன் யாவர்க்கும் ஹிதமாக அருளி செய்த அந்தமிலா கண்டபர சிவஞானத்தை அழுக்கரவே நிதாகன் என குறைத்தேன் அன்பாய் பந்தமெலாம் அழிப்பதுவாம் இஞ்ஞானத்தை பகந்தபடி பங்கமர கேட்டடைந்தோர் சிந்தை முதற் பந்தமெல்லாம் உடனே தீர்ந்து சின்மயமாய கண்டபர சிவமேயாவர் விதம் அருளியிடும் ஆசான் வாக்கை ஹீனமிலா நிதாக முனி கேட்டலோடு மன்னிய நல்லன்புடனே எழுந்திரைஞ்சி மனை மக்கள் யாவையுமே குருவுக்கீந்து தன்னையுமே சுதனாக உதகத்தோடு தன் குருவுக்கீந்தவனாய் தனதான்யாதி பின்னுமுளைய எப்பொருளும் மன்னோனுக்கே பிரியமுடன் அர்ப்பித்து போற்றலுற்றான் அநாதிபவ வாரதியில் ஆழ்ந்த என்னை அகண்ட பரஜானமெனும் நாவாய் கொண்டு சனாதனமாம் பரபிரம்ம தீரத்தின் கண் சகஜமதாயேற்றிய சத்குருவே போற்றி விநாசமுறும் தேகாதீனான் என்றெண்ணி விதவிதமாம் துன்ப மிகுந்திருந்த என்னை அனாமயமாம் பரபிரம்ம நீ என்றோதி அகண்ட சுக நல்கிய சத்குருவே போற்றி அகிலமுமே அகண்ட பரபிரம்மம் என்றும் அதுதானே நீ என்றும் உபதேசித்து ஜகமுதலீதுண்மையதாம் ஜடனான் என்னும் சங்கையெல்லாம் நீக்கிய சத்குருவே போற்றி விகலமுறும் கர்மத்தால் கதியுண்டென்று வெகு கால மயக்கமுடன் சுழன்ற என்னை தகைமை மிகும் அகண்ட பரஜானம் தந்து தற்பரமே ஆக்கிய சத்குருவே போற்றி அருள்வடிவாய் எழுந்தருளி என்னை ஆண்ட அகண்ட பர உருவான குருவே போற்றி சர்வவித உலகத்தும் சார்வதற்கு சாலவுமே அறிய பர குருவே போற்றி நிர்மலமாய் நிஷ்களமாய் நிகரில்லாதாய் கமர நிறைந்த பர குருவே போற்றி பரசிவமாய் பராத்பரமாய் பரமாத்மாவாய் பரபிரம்மமான பர குருவே போற்றி விமலமதாய் வேரற்ற கண்டாகார பிரித்தியினில் விளங்கிய சத்குருவே போற்றி அமலமதாய கண்டபர வித்யாகி அவித்யெல்லாம் நீக்கிய சத்குருவே போற்றி நிமலமதாம் வித்தைக்கும் அப்பாலாகி நிச்சலமாய் நின்ற பர குருவே போற்றி சமமதுவாய் சற்றுமொரு சங்கம் இன்றி சன்மாத்திரமான பர குருவே போற்றி சத்திய சித்சுககணமாம் குருவே போற்றி சலனமிலா சாந்த பர குருவே போற்றி நித்திய நிர்குணமான குருவே போற்றி நிரஞ்சனமாய் நின்ற பர குருவே போற்றி சுத்த பர வெளியான குருவே போற்றி சூக்ஷுமமாய் நிறைந்த பர குருவே போற்றி அத்வைத பூரணமாம் குருவே போற்றி அகண்டமதாம் சத்குருவே போற்றி போற்றி சகலமுமே தட்சணையாய் குருவுக்கிந்து சலனமிலா பக்தியுடன் நிறைஞ்சி ஏத்தி நிகரிலதாம் பணிவிடைகள் செய்யும் அந்த இதாக முனி தலை நோக்கி குறவன் சொல்வான் மகிழ்வுடன் நீ பணிவிடைகள் செய்ததால் யான் மகத்தான சந்தோஷம் மறுவலானேன் தகுமகனே இனியவையும் உன்னால் செய்ய தக்கதிலை தன்ய கிருத்தார்த்தன்னியே புத்திரனே அத்தியந்த திருடமேயாக பூரணமாம் பரபிரம்ம போதம் பெற்றாய் மித்தியதாம் சம்சாரம் அனைத்தும் நீங்கி மெய்யுணர்வானந்த பரபிரம்மமானாய் சத்தியமே ஆகினும் நீ விதேக முக்தி சாருமளவகம் பிரம்ம நிச்சயத்தை நித்தவுமே ஆதரவாயிடை விடாமல் நிரந்தரமாய் பழகி நிஜ நிலையில் நிற்பாய் அதிதிருடமாமகம் பிரம்ம நிச்சயத்துக்கு அயலவையும் மோட்சத்துக்கு ஹேது அல்ல அதிதிருடமாமகம் பிரம்ம நிச்சயம்தான் அகண்டபர மோட்சத்துக்கேதுவாகும் அதிதிருடமாமகம் பிரம்ம நிச்சயத்தை அனவரதம் ஆதரவாய் பழகுவோர்க்கே அதிதிருடமாமகம் பிரம்ம நிச்சயத்தால் அரிதான மோட்ச நிலை எளிதாயெய்தும் வேதமுராகம் பிரம்ம நிச்சயந்தான் பின்னமிலா கண்டபர மோக்ஷம் நல்கும் ஏதுமிதில்லையமில்லை எந்தான் ஈசனிரு பதத்தானை சத்தி எந்தான் ஆதலினால் முமுட்சுவெல்லாம் அறைந்த வண்ணம் அனவரதம் மகம் பிரம்ம நிச்சயத்தை சாதகமாய் சாதித்தே அகண்ட போதம் சார்ந்ததனால் மோட்ச நிலை சார வேண்டும் கலனமில்லா கண்டபர மோட்சத்துக்கு காரணமாமகம் பிரம்ம நிச்சயத்தை சலனமர திருடமாக தருவதற்கு சாற்றிய இந்நூலென மற்றவையும் இல்லை நிலைமருவும் பரமசிவன் எனக்கு நேரே நிகழ்த்திய இந்நூலுக்கு நிகரொன்றுண்டோ பலவிதமா உலகத்தும் இந்த நூலே பரவிய என் நூலுக்கும் சாரமாகும் சகலவித மறையினு நல்சாரம் கீதே சகல மறை முடிவிலும் நற்சாரம் கீதே சகலவித நூல்களிலும் சாரம் கீதே சகல இதி காசத்தும் சாரமீதே சகலவித குருவருளும் சாரமீதே சகல ஜப தவங்களினும் சாரம் கீதே சகலவித புவனத்தும் சாரமீதே சகல பொருட்களினும் மகாசாரமீதே சகலவித ஜனனத்தின் மோட்சம் ஈதே சகலர்க்கும் சுலபமதா மோக்ஷம் ஈதே சகலவித துயருமிலா மோட்சம் ஈதே சந்ததமும் சுகமான மோட்சம் ஈதே சகலவித புலனுமிலா மோட்சம் ஈதே சந்ததமும் பூரணமா மோட்சம் ஈதே சகலமதின் சாரமதா மோக்ஷம் ஈதே சந்ததமும் சாம்ராஜ்ய மோக்ஷம் ஈதே ஷவணமே முதலியதை செய்ததாலே சின்மாத்திரமாகுவதா மோட்சம் கீதே தரளமனோ விகல்பமெல்லாம் தவிர்ந்ததாலே தன் மாத்திரமாகுவதா மோட்சம் கீதே விரபு ஜகம் முதலியதை விடுதலாலே விசேஷமர நிற்பது வா மோட்சம் கீதே சரமச்சரம் எவையுமில்லா திகழ்தலாலே சத்திய சித் சுககனமா மோட்சம் கீதே இவ்விதமா மகிமை மிகும் இந்த நூலை யாவர்க்கும் ஹிதமாக கருணையாலே திவ்ய மங்கள வடிவாய் எழுந்த ஈசன் திகழ்த்தியவானிதாக நினை தலைமையாக்கி செவ்வியில் சுகர் முதலா முனிவர்க்கெல்லாம் சிந்தையினில் செரியும் வண்ணம் செப்பினேனிங்க அவ்விதமாம் இதை கேட்ட இவரெல்லோரும் அகண்டபர போதத்தால் அதுவேயானார் இந்த விதம் கம்பீர வாக்கினோடே யாவரையும் நோக்கிரிபோ இசைத்தலோடு அந்தமிலா மகிழ்வுடனே நிதாக நாங்கே ஆனந்த வாரிதியில் அமர்ந்து நின்றான் சுந்தரமாம் நிதாகரிபு சம்வாதத்தை சுகராதி முனிவரெல்லாம் கேட்டங்கத்தால் பந்தமிலா பரபிரம்ம போதம் பெற்ற பரபிரம்ம வடிவாகி பாசம் தீர்ந்தார் பிந்தி மகா முனிவரெல்லாம் மகிழ்வு கூர்ந்து பிரியமுடன் ரிபுமுனியை வணங்கிச் சொல்வார் பந்தமிலா பரகுருவே கருணையாலே பரமசிவன் அருளிய வார ஜான சிந்துவினை எங்கட்கின்றுபதேசித்து சிந்தை முதற் பந்தமெல்லாம் உடனே தீர்த்தோ அந்த விழா கண்ட பரமானந்தத்தை அழுத்தனின் கருணையினை என் சொல்வோம் யாம் சலனமிலா சத்குருவேனின் பாதத்தை சரணமதாச்சார்கின்ற எம்மை எல்லாம் அலைவில் பரமானந்தம் அடையும் வண்ணம் அவித்தை முதல் அநாதிபவ வாரி நின்று உலைவு பெறா கண்ட பர பிரம்ம ஜான உபதேசம் என்னும் மகா நாவாய்கொண்டே இலகு பர பிரம்மெனும் தீரத்தேற்றி இவ்வவமீண்டடுகாமல் ஆண்டா என்றோ ஆதலினால் தந்தையும் நீ தாயும் நீயே அதிசயமாம் மற்றுமுள்ள பந்து நீயே சாதகமாம் சத்குரு நீ சகாபு நீயே சகலமுமே நீ என்று வணங்கியே தீர் சீதளமா மனதுடனே பவதாபங்கள் சிறிதுமிலா சின்மாத்திர நிஷ்டை கூடி ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டானந்த வாழினியில் அசஞ்சலமாய் அமர்ந்தாரன்னோர் இந்த விதம் ரிபு முனிவன் கைலாசத்தில் யமதீசன் கருணையினால் அடைந்த நூலை பந்தமர நிதாகன் முதல் முனிவர்க்கெல்லாம் பகந்தவரை வா செய்த பின்னர் தமர்ந்து நின்றான் அவ்விதமே நினக்கிதனை ஜெய்கீஷவ்யா சுந்தரமாய் அருள் செய்தேன் இனி ஞானாங்கம் சூட்சுமமாய் அருள் செய்வேன் இதனை கேளாய் உலகினிடை அந்தணரே ஆதியாக உற்பத்தி பொருந்தியிடம் ஜீவர் எல்லாம் இலகுமறை விதித்தபடி முன்பு கர்மம் இகழாது செய்ய வேண்டும் செய்யும் காலை முடியில் விதிக்கப்பட்ட திவ்யமாம் விபூதியினை நியமமோடு சலனமர சந்ததமும் தரிக்க வேண்டும் சற்று மெதில் அநாதரவே செய்ய ஒண்ணாம் பூத்தியினால் அங்கமெல்லாம் நன்றாய் பூசி பொருவி திரி புண்டரமும் அணிந்து கொண்டு மாதவனே நியமமுடன் ருத்திராட்சம் மாலைகளும் சிரமுதரில் தரித்து கொண்டிங்கு ஓதியிடும் ருத்ர பஞ்சாட்சராதி உத்தமமாம் மந்திரமும் ஜெபித்து கொண்டு நீதியுடன் நிகழும் மகாலிங்கத்தின் கண் நித்தியமாய் அர்ச்சனையும் செய்ய வேண்டும் அத்தனுடைய பூஜனை போல் அன்பர் பூஜை அனுதினமும் ஆதரவாய் இயற்ற வேண்டும் உத்தமமாயோதிய ஓர் சிவஸ்தலத்தில் உடலுள்ள பரியந்தம் வசிக்க வேண்டும் சுத்தமதாம் சிவநாம கீர்த்தனத்தை சோர்வரவே சந்ததமும் செய்ய வேண்டும் மெத்தவுமே உத்தமமாம் சாம்பமூர்த்தி மேனியுடை பாவனையும் பண்ண வேண்டும் வேத அதிகாரமுள்ளோர் விதித்த வண்ணம் விகலமர யாவையுமே செய்ய வேண்டும் இதில் அதிகாரமில்லா சுத்தீராதி யாவருமே சுசிரூக்ஷை ஆதி கர்மம் நீதியொடு நழுவாது செய்து கொண்டே நிர்மலமாம் விபூதியுடை தாரணாதி சாதனமோடேதும் ஒரு சிவஸ்தலத்தில் சந்ததமும் சலியாது வசிக்க வேண்டும் தகைமை மிகும் விபூதியுடை தாரணத்தும் தவிராமல் ருத்ராட்ச தாரணத்தும் மகிமை மிகும் சிவநாம கீர்த்தனத்து மகேஷனுடை தியானத்தும் சிவஸ்தலத்தில் இகழ்வரவே வாசத்தும் உலகில் உள்ளோர் யாவர்க்கும் அதிகாரம் இருப்பதாலே ஜெகமதனின் முமோட்சுவல முறையாயிங்கு சாற்றியை செய்கையினை செய்ய வேண்டும் மாதவனே ஓதிய இச்செய்கை எல்லாம் மகத்தான ஞானாங்கம் என்னலாகும் மோதிய அங்கமுடன் ஸ்ரவணாதி உற்றவரே பரமசிவன் அருளினாலே ஆதிமுடி ஒன்றுமிலா கண்ட ஜான அடைந்ததனால் அஜானம் அனைத்தும் நீங்கி பீதி செய்யும் அநாதிபவ பந்தம் தீர்த்து பின்னமிலா பரபிரம்மஸ்வரூபமாவர் பூத்தியினால் அணிந்த திரி புண்டராதி பொருந்தினரே வேதாந்த விசாரம் தன்னில் ஏதமில்லா அதிகாரம் இசைந்தோராவர் இதரெல்லாம் அதிகாரி ஆக மாட்டார் வேதமுடி இவ்விதமே விதிப்பதாலே வேத விதி கையலான விதியொன்றுண்டோ ஆதலினால் அறைந்த அதிகாரம் பெற்றே அகண்டபர விசாரணையை செய்ய வேண்டும் அருந்தவனே விபூதியுடை தாரணாதி அங்கமெல்லாமில்லாமல் இல்லாமல் சமதமாதி விரிந்த திட சந்நியாசியான போதும் விசாரணையில் ஆகா நன்னோன் பொருந்தியவன் விசாரணையே செய்த போதும் பூரணமாம் பரமசிவன் அருளில்லாதால் நிரந்தரமாம் பரபிரம்ம ஞானம் சாரா நிகழ்த்தியது நிச்சயமே ஐயம் இல்லை பலவிதமாயுரைத்தென்ன பகர்ந்த வண்ணம் பழுதற்ற ஞானாங்கம் பற்றினோராய் சலனமர இந்நூலை விசாரிப்போரே சம்புவினால் சாற்றிய இந்நூலின் ஞானம் அலைவரவே அடைந்ததனால் அகண்டானந்த அமைவுற்றவ் அகண்ட பரமாவர் என்று இலக்கியிடம் சண்முகவன் ஜெய்கீஷவ்யர்க்கு இணையற்ற இந்நூலை உபதேசித்தான் அவ்விதமே சூத முனி இந்த நூலை அகில முனிவர்க்கும் அருளிச் செய்தான் செவ்வியதாம் இந்நூலை கேட்டலோடும் चिन्मयमां परब्रह्मज्ञानमेवे திவ்யமாமானந்தம் அனுபவித்து திருப்தியொடம் முனிவரெல்லாம் குருவை நோக்கி தவ்வியிடான்புடனே இறைஞ்சி ஏத்தி தற்பரமே தாமாகி சுகி திறந்தார் சூதமகாமுனிவரனும் இந்த வண்ணம் சுட்சுமமாம் இந்நூலை முனிவர்க்கெல்லாம் பேதமர உபதேசித்தவரை எல்லாம் பின்னமிலா பரபிரம்ம வடிவேயாக்கி போதகனமான பர சிவத்தை நோக்கி பூரணமாய் அன்புடனே இறைஞ்சி ஏத்தி ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான ஆனந்த சிந்துவினில் அமர்ந்து நின்றான் கற்பிதமா பேதமெல்லாம் போக்கும் இந்நூல் களங்கமிலா பரபிரம்மம் ஆக்கும் இந்நூல் நிர்பயமாம் நிஷ்டையினை அளிக்கும் இந்நூல் நிரதிசையானந்தத்தை நல்கும் இந்நூல் அற்புதமாம் இந்நூலின் கவியிலக்கம் ஆயிரமோடன்பானூற்றிரு நான்காகும் பற்பலவான் நூலையெல்லாம் விட்டின் நூலை பறிவுடனேமும் ஒற்றுவெல்லாம் பார்க்க வேண்டும் சுகமுறவே இந்நூலை உபதேசித்த இரு பதங்கள் போற்றி விகலமர அன்னோனுக்கு உபதேசித்த இரு பதங்கள் போற்றி அகமரவே வினவியிடும் ஜெய்கீஷவ்யா முனிவரின் பதங்கள் போற்றி திகழ்வுறவே அன்னோருக்கு உபதேசித்த தெரிவித்த சண்முக வன்பதங்கள் போற்றி அருளுடனே அன்னோனுக்கு உபதேசித்த அம்பிகையின் திவ்ய நற்சரணம் போற்றி நிர்மலமாய் வினவியிடும் நிதாகநாதி நிகில மகாமுனிவரின் சரணம் போற்றி இருளறவே அன்னோருக்கு உபதேசித்த இணையற்ற முனிவன் சரணம் போற்றி பறிவுடனே அன்னோனுக்கு உபதேசித்த பராத்பரமாம் பரமசிவன் சரணம் போற்றி அகில அதிஷ்டான பரஸ்வரூபம் போற்றி அனைத்துமிலா அத்வைத்த ஸ்வரூபம் போற்றி துகளனுகா துரிய பரஸ்வரூபம் போற்றி துரியத்தும் அதீத பரஸ்வரூபம் போற்றி அகமருவா கண்ட பரஸ்வரூபம் போற்றி ஆத்மாவுக்க பின்ன பரஸ்வரூபம் போற்றி நிகரிலதாய் நின்ற பரஸ்வரூபம் போற்றி நீ கமர நிறைந்த பரஸ்வரூபம் போற்றி சர்வோத சுககணமாம் ஸ்வரூபம் போற்றி சலனமிலா சாந்த பரஸ்வரூபம் போற்றி தர்போத சூன்யமாம் ஸ்வரூபம் போற்றி தன்மயமாய் தடித்த பரஸ்வரூபம் போற்றி கற்போல நிச்சலமாம் ஸ்வரூபம் போற்றி களங்கமிலா நிஷ்களமாம் ஸ்வரூபம் போற்றி எப்போதும் இருமையிலா சொரூபம் போற்றி ஏகபதாம் பரபிரம்மஸ்வரூபம் போற்றி சத்திய ஞானானந்த ஸ்வரூபம் போற்றி சகல பரிபூரணமாம் ஸ்வரூபம் போற்றி நித்திய ஞானானந்த ஸ்வரூபம் போற்றி நிரஞ்சன நிர்குணமான ஸ்வரூபம் போற்றி இத்வைத லேசமிலா ஸ்வரூபம் போற்றி ஏகச்சிதாகாசபர ஸ்வரூபம் போற்றி அத்வைதமான பரஸ்வரூபம் போற்றி அகண்டமதாம் பரஸ்வரூபம் போற்றி போற்றி தேசிகன் தெரிவித்த திறப்படி தீரமாய் நிதித்தியாசம் புரிந்ததால் ஈசன் நல்லருள் பெற்றவர் முக்தியை எய்தலாமென முன்பு விளம்பிம ட்ரேசிலா இந்த நூலின் மகத்துவம் யாவுமோதி இதனை முடித்திடல் ஆசிலானந்த தாண்டவமாடனம் அம்பிகேஷன் அகண்டஸ்வரூபமே ஆசிலானந்த தாண்டவமாடனம் அம்பிகேஷன் அகண்டஸ்வரூபமே நம் அம்பிகேஷன் அகண்டஸ்வரூபமே நாற்பத்து நான்காவது அத்தியாயம் முற்றிற்று திருச்சிற்றம்பலம் ரிபுகீதை முற்றிற்று அருணாச்சலம்